திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் தூங்கானை மாடம் நாடு நடுநாடு திருச்சிற்றம்பலம் ஒடுங்கும் பிணி பிறவி கேடென்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடங்கும் கருதி நின்றீரலாமடிகளடி நீழர் கீழாளாம் வண்ணம் கிடங்குமதிலோ சுலாவியங்கோ கெழுமனைகள் தோறும் நோலி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சே பலம் தொழுமின்களே பிணி நீர சாதல் பிறத்தலிவை பிரிய பிரியாத பேரின்பத்தோ அணி நீர மேலுலகம் எய்தலூரில் லாரிமின் குறைவில்லை ஆனேருடை மணி நீல கண்டம் உடைய பிரான் மலை மகளும் தானம் மகிழ்ந்து வாழும் துணி நீர் கடந்தை தடங்க கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே சானாளும் வாழ்நாளும் தோற்றமிவை சலிப்பாய வாழ்க்கை ஒழியத்தவோ ஆமாரியாதலமன் திரையர்த்தோ கூரைவில்லை ஆனேருடை பூமானலங்கள் இலங்கு கொன்றை புனல் பொதிந்த புன்சடையினானூரையும் தூமான் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே ஊன்றும் பிணி பிறவி கேடன்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவோ மான்று மனங்கருதி நின்றேலாம் மனம் திரிந்து மண்ணில் மயங்காது நீர் மூன்று ம மலதீலைத மூவாச்சிலை முதல்வர கிடம் போலும் முகில் தோய் கொடி தோன்றும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே மயல் தீர்மை இல்லாத தோற்றமிவை மரணத்தோடோ தழியும் மாறாதலால் வியல் தீர மேலுலகமெய்தலூரின் கொன்றும் வேண்டா விமலனிடம் உயர்த்தீர ஓங்கிய நாமங்களால் ஓவாது நாளம் அடிபரவல் செய் துயர்த்தீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே பன்னீர்மை குன்றி செவி கேட்பில படர் நோக்கிற்கண் பவளம் நீர நன்னீர்மை குன்றி திரை தோலோடு நரை தோன்றும் காலம் நமக்காதல் முன் புன்னீர்மை துன்ற புறந்தோன்றுனர் புனல் பொதிந்த புஞ்சடையே நானூரையும் தொண்டீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே இறையூண் தூகளோடிடு கண்ணிதி இழிப்பாய வாழ்க்கை ஒழியத்தவோ நிறையூண் நெறி கருதி நின்றீரலாம் நீழ்கழலே நாளும் நினைமின் சென்னி பிறை சூழலங்கள் இலங்கு கொன்றை பிணையும் பெருமான் பிரியாத நீர் துறை சூழ் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே பல் வீழ்ந்து நா தளர்ந்து மெய்யில் வாடி பழிபாய வாழ்க்கை ஒழிய தவம் இல் சூழிடங்கருதி நின்றேரலாம் இறை பிரியாதேழுந்து போதும் கல் சூழற கண் கதற செய்தான் காதலியோ தானும் கருதி வாழும் தொல் சீர்கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே நோயும் பிணியும் அருந்துயரமும் நுகருடைய வாழ்க்கை ஒழிய தவம் வாயும் மனம் கருதி நின்றேலாம் மலர் மிசைய நான் முகனும் மண்ணும் விண்ணும் தாய அடி எழந்தான் காண மாட்ட தலைவர் கிடம் போலும் தன் சோலை வெண் தோயோ கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கனை மாடம் தொழுமின்களே பகடூர் பசி நலிய நோய் வருதலார் பழிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் முகடூர் மயிர் கடிந்த செய்கை யாரும் மூடூதுவராடையரும் நாடி சொன்ன திகழ் தீர்ப்பொய் மொழிகள் தேர வேண்டா திருந்தீழையொந்தானும் பொருந்தி வாழும் துகள் தீர்க்கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே மண்டார் முழவதிரும் மாடவிதி வயற்காழி ஞான சம்பந்தன் நல்ல பெண்ணாகடத்து பெருங்கோயில் சேர் பிறையுறிஞ்சும் தூங்கானை மாடமேயான் கண்ணா நிழல் பரவு பாடல் பத்தோ கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் விண்ணோருலகத்து மேவி வாழும் விதியது வேயாகும் வினைமாயுமே விதியது வேயாகும் வினை மாயோமே சுவாமி சுடர் கொழுந்தீச அம்பாள் ஆமோதனம்பாள் திருச்சிற்றம்பலம்